கல்முனை நகரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதே பாண்டிருப்பு கிராமமாகும் இந்த கிராமத்தில் கடந்த சுராமி அனர்த்தத்தினால் முற்றாக சேதமடைந்த பிரதேசமே அன்பு வழிபுறமாகும் இந்த கிராம மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் ஐந்து வருடங்களாக பல சிரமங்களுக்கு மத்தியில் அயலிலுள்ள கல்முனை நகருக்கு செல்வதாக கூறுகின்றனர் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளுள் குடிநீர் மிக முக்கியமான ஒன்றாகும் பாண்டிரப்பு அன்பு வெளிபுற கிராம மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் எதிர்நோக்கும் இன்னல்களை அண்மையில் அங்கு சென்று எமக்கு நேரடியாக காண கிடைத்தது குடிநீருக்காக எதிர்நோக்கும் கஷ்டமான அனுபவத்தினை இவ்வாறு கூறுகின்றார் கிருஷ்ணவாணி தூரத்துல போற நடந்து போய் வெயில் நேரத்துல கஷ்டப்பட்டு தூக்கிட்டு தண்ணி செமஞ்சிட்டு வார இந்நேரத்திலையும் போறேன் காலையிலையும் போய் தண்ணி எடுக்கிறேன் சில வேளை போறதுக்கு டைம் கிடையாது தண்ணி எடுக்க கஷ்டம் பாடசாலை செல்லும் மாணவர்கள் காலை வேளை குடிநீரை பெறுவதற்காக முந்தி அடித்து கொண்டு வருவதால் உரிய நேரத்துக்கு பாடசாலை செல்ல முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதாக கூறுகிறார் கல்முனை ஹார்மெல் ஃபாத்திமா கல்லூரி மாணவி சாலு பின்னேறதுல தண்ணி எடுக்க போகிற கிளாஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு போ அடிங்க தண்ணி இல்ல கிணத்து தண்ணியை தான் குடிக்க வேண்டி வரும் அது குடிக்கலா இரவையில் கஷ்டம் குடிநீரை பெறுவதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள வீடுகளுக்கே தினமும் இந்த மக்கள் சென்று வருகின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள இந்த மக்களுக்கு மனமுவர்ந்து கடந்த நான்கு வருடங்களாக குடிநீர் வழங்கி வருகின்ற வீட்டு சொந்தக்காரர்களையும் எம்மால் சந்திக்க முடிந்தது சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வீடுகளை கட்டி கொடுத்த அரசு சார்பற்ற நிறுவனம் குடிநீரை பெற்றுக் கொடுக்க தவறியமை குறித்து அந்த நிறுவனத்தின் இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்டோம் கிராமத்தை பொறுத்தவரையில கல்முனைக்குள்ள கிணறுகள் கட்டப்பட தேவையில்லை வாட்டர் டேங்க் மூலமாக வாட்டர் நெட்ஒர்க் உருவாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட காலம் இருந்தது அன்னைக்கு இப்ப ஆதாரப்படுத்த காரணம் என்று கேட்டா இப்ப உள்ள டிஎஸ்க்கு தெரியாது முதல்ல இருந்த டிஎஸ்க்கு தான் அந்த விவரம் தெரியும் இவரது இந்த தகவலை கல்முனை பிராந்திய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பிரதம பொறியியலாளர் எம் டி ஏ வாவாவுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து பிரதம பொறியியலாளர் தமது சேர்த்திட்டம் குறித்து தெரிவித்த போது வந்து நாங்க ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு நோமலா அப்ளை பண்ணி வளமையா ஒரு கன்சியூமர் ஓட்டு போர்டில் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணினா கனெக்ஷன் சுனாமி அடிப்படையில் ஏனைய பிரதேசங்களுக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தும் அன்பு வெளிப்புற மக்களுக்கு இதுவரை ஏன் வழங்கப்படவில்லை என கேட்டபோது அது அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்ட் வந்து செய்த வந்து வேறொரு நிறுவனம் ஆனா அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட தொடர்புபடுத்தல அந்த ப்ரொஜெக்ட் வந்து அம்பாறையதான் செய்ய வேண்டிய சூழல் அந்த ப்ரொஜெக்ட் வழங்குறதுல சில சிக்கல்கள் இருந்ததால அவங்க காலம் தள்ளப்பட்டது ஒழிய வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை